திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு வடகரை ஸ்தலம் சீர்காழி வெங்குரு பண் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் காலை நன்மாமலர் கொண்டு அடிபரவி கை தொழுமானியை கருத்த வெங்காலன் ஓலமதிடமுன் உயிரொடுமாள் உதைத்தவன் உமையவள் விருப்பன் எம் பெருமான் மாலை வந்தண்ணுக ஓதம் வந்துள்ளவீம் மரித்திரை சங்கோடு பவள பவளமுன்புந்தி வேலை வந்தண்ணையூ சோலைகள் சூழ்ந்த வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே பெண்ணினை பாகம் அமர்ந்து செஞ்சடை மேற் பிறையொடும் மரவினை அணிந்தழக பண்ணினை பாடி ஆடி முன்பலிக்குள் பரமரெம்மடியார் பரிசுகள் பேணி மண்ணினை மூடி வான்முகடேரி மரித்திரை கடல் மூகந்தெடுப்பமற்றுயர்ந்து விண்ணள ஓங்கி வந்திழி கோயில் வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தேம் ஓரியல்பில்ல உருவமதாகி ஒன்றிரல் வேடன துருவது கொண்டு காரிகை காண தனஜயன் தன் தன்னை கருத்தவர்களி தூடன் காதல் செய் பெருமான் நேரிசையாக அறுபதமுரன்று நிறைமலர்த்தாதுகள் மூசவிண்டுதீர்ந்து வேறுகளெங்கும் விம்மிய சோலை விங்குருமேபியுள் வீற்றிருந்தாரே வண்டனை கொன்றை வன்னியுமத்தம் மருவிய கூவிளம் எருக்கொடுமீக்க கொண்ட நீச்சட்டையர் விடகினர் பூதா கொடுகொட்டி முழா கூடிய முழவ வாக பாடியோர் வேதம் பயில்வர் முன்பாய் பூனர் கங்கையை சடை மேல் வெண்பிரை சூடி உமையவளோடும் வெங்குருமேவியுள் வீற்றிருந்தாரே சடையினர் மேனி நீரது பூசி தகை தகைக்குள் போக்கண மிட்டுடனாக கடை தோறும் வந்து பலியது கொண் கண்டு கண்டவர் மன்னமவை கவர்ந்தழக படையது ஏந்தி பைங்கையர் கண்ணி உமையவள் பாகமும் அமர்ந்தருள் செய்து விடையொடு பூதோ சூழ்தர சென்று வெங்குருமேவியுள் வீற்றிருந்தாரே பொரு கடலில் திரையது மோத கங்குல் வந்தேறிய சங்கமும் இப்பி உரையுடை மூத்தம் மணலிடை வைகி ஓங்குவானீருளர துறப்பயன் தீசேயும் புரைமலி வேதம் போற்று பூசூரர்கள் புரிந்தவர் நலங்கொள் ஆகுதியினில் நிறைந்த விரைமலி தூபம் விசும்பினை மறைக்கும் வெங்குருமேவியுள் வீற்றிருந்தாரே பள்ளி வல்லினுண்ணிடையாள் உமையவள் தன்னை மறுகிட வருமத களிற்றினை மயங்க ஒல்லையிற்பிடித்தங்குரித்தவள் வேறுபல் கெடுத்தவர் வீரி பொழில் மிகுத்திரு ஆலில் நல்லறம் ஊரைத்து ஞானமோடியிருப்ப நலிந்திடலூற்று வந்த அக்கருப்பு வில்லியை போடிபட விழித்தவர் விரும்பி வெங்குருமேவியுள் வீற்றிருந்தாரே பாங்கில அரக்கன் கையிலை அன்றெடுப்ப பல தலை மூடியோடு தோளவை நேரி ஓங்கிய விரலால் என்றவர்கே ஒளித்திகள் வாழது கொடுத்தழகாய கோங்கொடு சேருந்தி கூவிளமத்தம் கொன்றையும் கூலாவிய செஞ்சடை செல்வர் வேங்கை பொன்மலரார் விரை தரு கோயில் வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே ஆருடை சட்டையம் அடிகளை காண ஹரியொடு பிரமனும் அளப்பதற்காகி சேரிடை திகழ்வான திடை பூக்கு செலவர தவிர்ந்தனர் எழிலுடை திகழ்வன் நீருடை கோல மேனியர் நேற்றே கண்ணினர் விண்ணவர் கை தொழுதேத்த வேறமையாள விரும்பியவே வெங்குரு மேவியுள் விற்றிருந்தாரே பாடுடை கொண்டர் சாக்கியர் சமணர் பயில் தரு மரவுரை விட்டழக ஏடுடை மல்லராள் பொருட்டுவன் தக்கன் எல்லையில் வேள்வியை தகத்தருள் செய்து காடிடை கடினாய் கலந்துடன் சூழ கண்டவர் வேறுபூர விழித்து வைத்தாய வேடுடை கோலம் விரும்பிய வேகீர்த்தர் வெங்குருமேவியுள் வீற்றிருந்தாரே விண்ணியல் விமானோ விரும்பிய பெருமான் வெங்குருமேவியுள் வீற்றிருந்தாரை நன்னிய நூலன் ஞான சம்பந்தன் நவீன்ற இவ்வாய் மொழி நலமிகு பத்தும் பண்ணியல்பாக பத்திமையாலே பாடியும் ஆடியும் பயில வல்லோர்கள் விண்ணவர் விமானம் கொடுவர ஏறி வியனுலகாண்டு வீற்றிருப்பவர் தாமே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்